عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர்களுடைய உலக வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட நிகழ்வுகளை கூட அல்லது இயற்கையான தேவைகளை கூட இன்றியமையாத அடிப்படை விஷயங்களை கூட அல்லா ரபுல் ஆலமீன் லட்சியத்தோடும் ஒரு இலக்கணத்தோடும் ஒரு கொள்கையோடும் அல்லாஹ் வகுத்து கொடுத்திருக்கின்றான் அதாவது அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய வியாபாரம் அவனுடைய இபாதத் வழிபாடுகள் அல்லது அவனுடைய கொள்கைகள் அவனுடைய அக்கீதாக்கள் அவனுடைய நம்பிக்கைகள் இவற்றை மட்டுமல்ல அவனுடைய இயற்கையான தேவைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் கூட அல்லா ரபுல்லாலமின் ஒரு லட்சியத்தோடு ஒரு கொள்கையோடு அந்த விஷயங்களை கடைய கடைபிடிக்கும்படி நமக்கு வலியுறுத்துகின்றான் வியாபாரம் செய்கிறோம் என்றால் அந்த வியாபாரத்தில் ஹராம் ஹலால் பார்த்து நடக்க வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை ஒரு லட்சியத்தோடு வியாபாரம் செய்ய வேண்டும் ஹலாலான வியாபாரம் மட்டும்தான் செய்ய வேண்டும் ஹராமான வியாபாரம் செய்யக்கூடாது தொழுகை இபாதத் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் சொன்ன முறைப்படி அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி தான் இபாதத்துகளை செய்ய வேண்டும் மனம் போன போக்கில் எதை எதையெல்லாமோ இபாதத் என்று செய்யக்கூடாது சமூக வாழ்க்கை என்று சொல்லிவிட்டால் கூட யார் யாரோட எப்படி இப்படி பழக வேண்டும் யார் யாருக்கு உரிமைகள் என்ன கடமைகள் என்ன ரப்புலாலமின் வகுத்து கொடுத்து இதன்படி தான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றான் இப்படி ஒரு மூமின் உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் லட்சியத்தோடு ஒரு கொள்கையோடு ஒரு வரையறையோடு ரப்புலாலமின் வகுத்து கொடுத்ததை போன்று ஒரு மூமினுடைய அன்றாட அடிப்படை தேவை இயற்கை தேவை உதாரணமாக ஒரு மூமின் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பசி அவனுக்கு ஏற்படக்கூடிய தூக்க உணர்வு அவனுக்கு ஏற்படக்கூடிய காம உணர்வு அல்லது அவனுக்கு ஏற்படக்கூடிய தாகம் போன்ற அடிப்படையான மனித உணர்வுகளை கூட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு லட்சியத்தோடு தான் அதை நிறைவேற்ற வேண்டும் அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றான் இதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண மிருகங்களுக்கு கூட ஏற்படக்கூடிய உணர்வுகள் பசி தாகம் என்பது தூக்கம் என்பது காம இச்சை என்பது உணர்வு என்பது இதெல்லாம் மிருகங்களுக்கு கூட ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய உணர்வு ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லா ரபுல் ஆலமீன் நீங்கள் பசியை தீர்த்து கொள்வதற்காக உணவு உண்பதாக இருந்தால் அந்த உணவிலும் சில லட்சியங்கள் இருக்கிறது சில கொள்கைகள் இருக்கின்றன வரையறை இருக்கின்றன தூங்குகிறீர்கள் என்ற அந்த தூக்கத்தினுடைய முறையிலும் தூங்கக்கூடிய அளவிலும் தூக்கத்துடைய நிலையிலும் சில லட்சியங்கள் இருக்கின்றன கொள்கைகள் இருக்கின்றன வரையறை இருக்கின்றன உங்களுடைய வயது மாற்றம் ஏற்படும் பொழுது பருவ மாற்றம் ஏற்படும் பொழுது ஹார்மோன்கள் மாற்றம் ஏற்படுவது உங்களுடைய உடலிலே சில தேவைகள் ஏற்பட்டால் காம இச்சைகள் ஏற்பட்டால் அதை நிறைவேற்றுவதிலும் சில வரையறைகள் லட்சியங்கள் கொள்கைகள் இருக்கின்றன இப்படி மனிதனுடைய இபாதத்துகள் வழிபாடுகள் கொள்கைகள் அக்கீதாக்கள் என்று மட்டுமில்லாமல் அவனுக்கு அன்றாடம் ஏற்படக்கூடிய சாதாரண இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதில் கூட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு வரையறையையும் ஒரு லட்சியத்தையும் ஒரு கொள்கையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் இதனால்தான் எம்பெருமான ரசோலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் மதினாவுக்கு வந்த பொழுது சஹாபாக்களுக்கு எப்படி தொழுகையை கற்றுக் கொடுத்தார்களோ இபாத்தை கற்றுக் கொடுத்தார்களோ அதே போன்று மலஜலம் கழிக்கும் முறையும் கற்றுக் கொடுத்தார்கள் மலஜலம் எப்படி கழிக்க வேண்டும் இது சாதாரண இயற்கை உணர்வு இதற்கு கூட வரையறை இருக்கிறது இதற்கு கூட முறை இருக்கிறது அந்த முறையை பெருமானாசலம் கற்றுக் கொடுத்தார்கள் இதை பார்த்து யூதர்கள் கிண்டல் செய்தார்கள் மாலி ஆதர் ரசூல் மாலி ஆதர் ரசூல் யோ அல்லிமூடன் நாசல் ஹலா இவர் என்ன ஒரு ரசூலா மக்களுக்கு மலஜலம் போறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு இதுக்கு ஒரு ரசூல் தேவையா இதுக்கு வானத்தில் நபி வரணுமா அந்த நபிக்கு அல்லாடது வகி வரணுமா அந்த வகையை ஜிப்ரில் என்று மலக்கு கொண்டு வரணுமா இதுக்கெல்லாம வகி தேவை இதுக்கெல்லாம் நபி தேவை என்று யூதர்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை கிண்டல் செய்யக்கூடிய அளவுக்கு மலஜலம் என்ற ஒரு சாதாரண இயற்கை உபாதையை நிறைவேற்றக்கூடிய அந்த முறையை கூட அல்லாடு தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அல்லா ரபுல்லாலும் தீன் இஸ்லாத்தை நமக்கு அமைத்துக் கொடுத்தான் அந்த வகைகளில் சகோதரர்களே உணவு உண்ணுவது என்பது மனிதனுடைய இயற்கை தேவை மனிதன் மட்டுமல்ல உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள இயற்கை தேவை அந்த இயற்கை தேவை ஏற்படும் பொழுது அந்த பசி என்ற உணர்வு ஏற்படும் பொழுது எதையாவது ஒரு உண்டால் தான் அவனுடைய பசி அடங்கும் எதையாவது உண்டால் தான் அதன் மூலமாக அவனுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் அப்பொழுது அந்த உலகத்தில் அவன் நடமாட முடியும் நடக்க முடியும் மற்ற பிற தன்னுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஆகவே உணவு என்பது ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவை அடிப்படை தேவை இன்றியமையாத தேவை அத்தியாவசிய தேவை அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் கூட அல்லா ரபுல் ஆலமீன் ஒரு வரையறை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் ஒரு லட்சியத்தோடு உணவு உண்ண சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கின்றான் ஒரு கொள்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறான் உணவு உண்ணக்கூடிய விஷயத்தில் கூட பசி எடுக்கும் பொழுதெல்லாம் சாப்பிடுவது மிருக குணம் பசி எடுத்தால் சாப்பிடுவது மிருகங்களும் செய்யக்கூடியது பூச்சி பிராணிகளும் செய்யக்கூடியது புழுவட்டைகளும் செய்யக்கூடியது பறவைகள் செய்யக்கூடியது பசி எடுத்தால் சாப்பிடுவது என்பது ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய உன்னதமான படைப்பாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் பசி எடுத்தால் சாப்பிடுவது என்ற அந்த கொள்கையும் தாண்டி இந்த ஒரு மூமின் எப்படிப்பட்ட எண்ணம் கொள்ள வேண்டும் என்றால் பசி எடுத்தால் உண்ண வேண்டும் ஆனால் உண்ணும் பொழுது ஒரு உறுதியான நியத்து வைக்க வேண்டும் என்ன நியத் ரப்புல் ஆலமினே என்னுடைய பசிக்கு இந்த உணவை உண்ணுகின்றேன் இந்த உணவின் மூலமாக நீ எனக்கு என்ன ஆற்றலை சக்தியை தருவாயோ அந்த ஆற்றலையும் சக்தியையும் யாவா நீ அனுமதி கொடுத்த விதத்தில் பயன்படுத்துவேன் உன்னுடைய சன்மார்க்கத்திற்காக பயன்படுத்துவேன் என்ற எண்ணத்தோடு சாப்பிடும் பொழுது அவன் உண்ணும் உணவினுடைய ஒவ்வொரு கவலமும் ஒவ்வொரு பருக்கையும் ஆகரத்தினுடைய இபாதத்தாக மாறும் அவனுடைய சொர்க்கத்திற்கு வழிவகுக்கும் அவன் உண்ணக்கூடிய உணவு அதில் ஒவ்வொரு கவலமும் சொர்க்கத்திற்கு ஒரு சொர்க்கத்திற்கு வழியாக மாறும் எப்பொழுது யாரெல்லாம் இந்த உண்ணக்கூடிய உணவின் மூலமாக நீ என்ன ஆற்றலை கொடுப்பாயோ அந்த சக்தியை கொடுப்பாயோ அந்த சக்தியை வைத்து உன்னுடைய மார்க்கத்திற்கு என்னால் முடிந்தது செய்வேன் உன்னுடைய தீனுக்கு என்னால் முடிந்தது செய்வேன் இந்த சக்தியை வைத்து நீ அனுமதித்ததை மட்டும்தான் செய்வேன் நீ அனுமதிக்காதவற்றிற்கு இந்த ஆற்றலை பயன்படுத்த மாட்டேன் என்று ரப்புல் என்னுடைய உறுதியோடு நீயத்தோடு சாப்பிடும் பொழுது அந்த உணவும் உண்ணவே உணவையும் ரப்புலாலம் இபாதத்தாக இத்தாகத்தாக மாற்றி வைக்கின்றான் அதனால் தான் சாப்பிடக்கூடிய உணவில் கூட ஒரு கொள்கையை ஒரு லட்சியத்தை இஸ்லாம் கற்றுத்தருகிறது நமக்கு அல்லாட மார்க்கம் கற்றுத்தருகிறது லட்சியம் இல்லாமல் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் பசி எடுத்தால் திம்பம் அல்லது வெந்ததை திம்பம் விதி வந்தால் சாவம் என்பது இது ஒரு மூமினுக்குள்ள அழகல்ல வெந்தத சிம்பம் எப்போ விதி வந்து செத்து போயிடுவோம் என்று வாழ்வது மூமினுக்கு அழகல்ல ஒவ்வொரு அடிப்படை விஷயத்திலும் எப்படி ஒரு மூமினுக்கு கொள்கை இருக்கின்றதோ சாப்பிடக்கூடிய உணவிலும் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது கொள்கை இருக்கிறது என்று அல்லாட தீனல் இஸ்லாம கற்றுத்தருகின்றது ஆ அப்படி சாப்பிடும் பொழுது அந்த எந்த உணவில் அல்லாஹ் நமக்கு ஆற்றலை தருவான் என்றால் அல்லாஹ் எதை அனுமதித்தானோ அந்த உணவை உண்ணும் பொழுதுதான் அந்த உணவிலிருந்து நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் அதனால தான் ரபுல் ஆலமீன் எதையெல்லாம் ஹலாலாக்கினானோ அந்த ஹலாலான உணவுகளை தொய்யுபாத் பரிசுத்தமான உணவு என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான் எதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டானோ அந்த உணவில் ஹபீசாத் அசிங்கமான அருவறுப்பான உணவு என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான் ரபுலாலும் தன்னுடைய திருமணம் சொல்லும்போது யாயுகல்லதீன் ஆமனும் மூமின்களே குழுமின் தொய்யி பாத்தி மாரசக்கனாக்கும் உங்களுக்கு நாம் அளித்த ரிசுக்கில் உங்களுக்கு நாம் அளித்த இரணத்தில் பரிசுத்தமானவற்றை மட்டும் சாப்பிடுங்கள் தையபாத்தை மட்டும் சாப்பிடுங்கள் ஏன் இந்த பரிசு அல்லாஹ் எதை உங்களுக்கு ஹலாலாக்கினானோ அதுதான் பரிசுத்தமானது அந்த பரிசுத்தமானவற்றை உண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு உடலில் ஒரு ஆற்றல் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் எந்த நோக்கத்திற்காக உணவு உண்ணுகிறீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் அதை அன்றி நாக்குக்கு பிடிக்கிறது என்பதற்காக நப்சுக்கு பிடிக்கிறது என்பதற்காக நப்சு ஏற்றுக்கொள்கிறது என்பதற்காக அற்பமான இந்த நாக்கு ஒத்துக்கொள்கிறது என்பதற்காக நாக்கின் ருசிக்காக நீங்கள் கண்டதையெல்லாம் சாப்பிடுவீர்களேனால் உண்ணுவீர்களேனால் அல்லா ரபுல் ஆலமீன் உணவின் மூலமாக என்ன ஒரு பறக்கத்தை என்ன ஒரு என்ன ஒரு சக்தியை என்ன ஒரு ஆற்றலை தர வேண்டுமோ அந்த பறக்கத்தையும் சக்தியும் தரமாட்டான் மாறாக நீங்கள் உண்ணக்கூடிய உணவே உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கும் உங்களுடைய ஆகரத்திற்கும் உங்களுடைய துனியாவுக்கும் அழிவை ஏற்படுத்தும் சக்தியாக மாறிவிடும் அல்லா ரபுல்லாலும் ஏன் நமக்கு பட்டியல் படுத்துறான் உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் கிடையாது சகோதரர்களே இதை இதை சாப்பிடலாம் இதை இதை சாப்பிடக்கூடாது என்று உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் கிடையாது எந்த மார்க்கத்திலும் கிடையாது எந்த சமயத்திலும் கிடையாது ஏன் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் மட்டும்தான் இயற்கை மார்க்கம் மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒத்து போகக்கூடிய மார்க்கம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ருசித்து ரசித்து அனுபவித்து வாழ்பவதற்காக அல்லாவால் வழிகாட்டப்பட்ட ஒரே மார்க்கம் தீனல் இஸ்லாம் என்பதனால் தான் ரபுல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை ருசித்து ரசித்து வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் எதை எதை அனுமதித்தேனோ அதை மட்டும் பாருங்கள் சாப்பிடுங்கள் நான் எதை தடை செய்து விட்டேனோ அதை சாப்பிடாதீர்கள் எதை உங்களை தடுத்து விட்டேனோ அதை உண்ணாதீர்கள் சாராயத்தை அருந்தாதீர்கள் மதுவை அருந்தாதீர்கள் போதை தரக்கூடிய வஸ்துக்களை பயன்படுத்தாதீர்கள் ஹராமானவற்றை சாப்பிடாதீர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடாதீர்கள் அல்லாவுடைய பெயர் கூறி அறுக்கப்படாமல் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாமல் காஃபிர்களால் அறுக்கப்பட்டதை சாப்பிடாதீர்கள் ஏன் ரபுல்லாலின் வரையறுத்தான் ஹபி சாத்துக்கள் அசிங்கமானவை அருவறுப்பானவை அசூசையானவை அல்லாஹ் எந்தெந்த மிருகங்களை சாப்பிட உங்களுக்கு அனுமதித்திருக்கிறானோ ஆடு மாடு ஒட்டகம் கோழி போன்று எந்தெந்தவற்றை சாப்பிட அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானோ அவற்றை அல்லாவுடைய பெயர் கூறினால் மட்டும் அறுத்து சாப்பிடுங்கள் அல்லாவுடைய பெயர் கூறாமல் அறுக்கப்பட்டதோ அல்ல முஸ்லீம் அல்லாதவர்களால் அறுக்கப்பட்டதோ அல்ல காஃபிர்களால் அறுக்கப்பட்டதோ இதை சாப்பிடுவதற்கு ஒருபோதும் அனுமதி இல்லை என்று ரபுல்லாலும் தடை செய்து விட்டான் காரணம் என்ன அப்படி முஸ்லீம் அல்லாதவர்களால் முறையாக அறுக்கப்படவில்லை என்றால் எந்த பிராணியை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கின்றானோ அந்த பிராணி ஒரு முஸ்லீம் சொன்ன முறைப்படி முறையாக அறுக்கப்படவில்லை என்றால் இப்ப எம்பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் உங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளை அழகான முறையில் அருங்கள் அழகான முறை அறுப்பது என்ன அதனுடைய கழுத்தை அறுக்க வேண்டும் இரத்த நாளங்கள் அறுபட வேண்டும் அதனுடைய ரத்தங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும் இதுதான் அழகான முறையில் அறுப்பது பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் கூர்மையாக்கி கொள்ளுங்களுடைய ஆயுதங்களை சும்மா மொக்க பிளேடையோட மொக்க கத்தியோ வச்சுக்கிட்டு தேய் தேன் தேய்ச்சி அதற்கு அதாப்படுத்தாதீர்கள் வேதனைப்படுத்தாதீர்கள் நபிசுலான்னு சொன்னாங்க நம்ம சில பேர் கூட வெஜிடேரியன் பிரியர்கள் சைவ பிரியர்கள் சொல்வார்கள் இது என்ன அநியாயம் ஒரு கோழியையோ ஆட்டையோ அறுத்து அது துடிதுடிக்க வச்சு அப்படி துடிதுடிச்சு அது உயிர் போறதை பார்த்து அந்த இறைச்சி சாப்பிட்டு தான் ஆகணுமா இப்படி உயிர் துடிக்க துடிக்க உங்க பிள்ளையோ உங்களுடைய மகனையோ நீங்க அறுப்பீங்களா என்றெல்லாம் வசனம் பேசுவார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே கோழியையோ ஆட்டையோ அறுக்கும் பொழுது அது துடிப்பது வேதனையினால் அல்ல உடலுக்கு ஏற்பட்ட வேதனையால் அல்ல இன்னைக்கு மருத்துவர்கள் ஆராய்ச்சியாக சொல்றார்கள் பிராணிகளை அறுக்கும் பொழுது துடிப்பது என்பது அது நம்ம துடிக்கிறத பார்த்தோம் ஆனால் வேதனை இப்படி துடிக்குதே வழியில் இப்படி துடிக்குதுன்னு நினைக்கிறோம் வழியினாலோ வேதனையினாலோ துடிப்பதல்ல அது உடலில் உள்ள ரத்தங்கள் வெளியேறும் பொழுது அந்த நரம்புகள் முறுக்கேறும் பொழுது அது ஏற்படக்கூடிய ஒரு வைப்ரேஷன் ஏற்படக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் நமக்கு பார்க்க துடிக்கிற மாதிரியும் வழியில் வேதனைப்படுற மாதிரி நமக்கு தெரியுது அது வழியினால் துடிக்கவில்லை வேதனைப்படவில்லை அந்த ரத்தங்கள் வெளியேறும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் தானே தவிர அது வேதனையால் ஏற்படக்கூடிய வழியினால் ஏற்படக்கூடிய துடிப்பல்ல என்று இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஹேர் இதெல்லாம் ரப்புலாலுமீனுக்கு ஏற்கனவே தெரிந்ததனால்தான் உயிர்வதை எல்லாம் என்பதையெல்லாம் ரப்புலாலுமீன் பொருட்படுத்தாமல் எது ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமோ மனிதனுடைய உடலுக்கு சக்தியை கொடுக்குமோ ஆற்றலை கொடுக்குமோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ரப்புலாலுமீன் நமக்கு ஹலாலாக்கி அந்த ஹலாலான உணவுகளை மட்டுமே உண்ணுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்தான் அருமை சகோதரர்களே ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த நம்பிக்கையில் எந்த நிலையும் மாற மாட்டார் ஹலாலாக அறுக்கப்பட்டதை மட்டும்தான் சாப்பிடுவேன் என்ற நிலையிலே ஒரு மூமின் என்றைக்கு மாற மாட்டார் மாறவும் கூடாது அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கோ எந்த விதமான சமாதானத்திற்கோ எந்த விதமான ஃபிளக்சுவேஷனுக்கோ அங்கே இடம் கிடையாது ஒரு மூமினை பொறுத்தவரையிலே ஹலாலாக அறுக்கப்பட்டது அல்லாவுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டது ஆ அல்லாவோட அல்லாதவிகள் பெயர் கூறி அறுக்கப்பட்டது முஸ்லிம்களை அறுத்தால் கூட சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை நாகூர் ஆண்டவர்களுக்காண்டி ஒரு தர்கா ஒரு ஆட்டை நேர்ந்து விட்டுருக்காரு ஆண்டவங்களுக்காண்டி கோழியை நேர்ந்து விட்டுருக்காரு முத்துப்பேட்டை பாபாவுக்காண்டி கோழியை ஆட்டை நேர்ந்து விட்டுருக்காரு அந்த முத்துப்பேட்டை பாபா பேரலையோ நாகூராண்டவங்க பேரலையோ மொய்தாண்டவங்க பேரலையோ ஒரு கோழி அறுக்கப்பட்டு அதை அறுப்பவர் ஒரு பெரிய அஜரத்து பெரிய தாடி வச்சு ஆலிம்சா நூறு முறை பிஸ்மில்லா அல்லா அக்பர் சொல்லி அறுத்தாலும் அது ஹலால் ஆகாது அது ஹலால் ஆகாது அது ஹராமாகிவிடும் ஏன் அல்லாஹ் அல்லாதவர்கள் பேர் சொல்லி அறுக்கப்பட்டவை அல்லாவுக்காக அறுக்கப்பட்டவை அல்ல அல்லாவுடைய கூறி அறுக்கப்பட்டவை அல்ல நாகரோண்டர் பேரிலையோ அல்ல முத்துப்பேட்டை நாடக நாயகம் பேரிலையோ அல்ல மொய்தி நாடகம் பேரிலையோ அல்ல மத்த மத்த பாவாக்கள் தர்காக்கள் பேரிலையோ நேர்ச்சை செய்யப்பட்டு அந்த பிராணிகள் அறுக்கப்பட்டால் அதை அறுப்பவர் எவ்வளவு முத்தகையான தக்குவாதாரியான மூமினாக இருந்தாலும் அதை உண்ணுவதற்கு அனுமதி இல்லை அதே போன்று அல்லா ரபுல்லாலுமின் சொல்வது ஒரு பிராணிகளை அறுக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்க வேண்டும் அறுப்பவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அறுத்து விட்டார் முஸ்லீம் அல்லாதவர் அறுத்து விட்டார் அல்லாவுடைய ஒரு வார்த்தை ஒரே ஒரு கட்டளை முஸ்லீம் தான் அறுக்க வேண்டும் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்க வேண்டும் அறுப்பவர் முஸ்லீம் அல்லாதவர் அறுத்து விட்டார் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லவில்லை அவர் இதை எப்படி ஹலாலாக்குவது இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா மார்க்கத்தில் ஹலாலாக்குவதற்கு அந்த இறைச்சியை முஸ்லீம் அல்லாதவர் சமைத்த அந்த இறைச்சியை இங்கிருந்து காபத்துல்லாவுக்கு கொண்டு சென்று காபத்துல்லாவுடைய சம்சம் தண்ணீர் அதை கழுவி காபத்துலாவில் தவாப் செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான முத்தகைகள் தக்குவாதாரிகள் இறையச்சம் உள்ளவர்கள் சீதவிகள் அத்தனை பேரும் உட்கார வச்சு நீங்க எல்லாரும் ஒத்த ஒத்தரும் ஒரு லட்சம் முறை பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க ஏன்னா ஒரு முறை சொல்ல மறந்துட்டோம் நாங்க ஒரு முறை முஸ்லீம் ஒத்த முஸ்லீம் அல்லாத அறுத்துட்டாரு அதனால ஒரு லட்சம் பேர் உட்கார்ந்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க காபத்துலா சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்க காபத்துலா பக்கத்துல ஜம்சம் தண்ணீரால கழுவி அந்த ஜம்சம் தண்ணீரால அந்த கரியை வேக வைத்தாலும் அது ஹலாலாகாது ஏன் அல்லாவுடைய ஒரு உத்தரவு மீறப்பட்டதால் அல்லாஹ் சொன்னது ஒரு முஸ்லீம் அறுக்கணும் அவ்வளோதான் அதுவும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய கூற்றுப்படி ஒரு முஸ்லீம் அறுக்கும் பொழுது அவர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை இமாம் ஷாஃபி ரமத்துலாலே அவர் இடத்துல முஸ்லீம் தான் இருக்கிறாரு ஆனால் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டாரு தப்பில்லைங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா முஸ்லீமா இருக்க வேண்டும் அவ்வளோதான் உத்தரவு அல்லாடு கட்டளை பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டாலும் பரவாயில்லை ஆக அல்லாவுடைய ஒரே ஒரு உத்தரவு முஸ்லீம் அறுக்க வேண்டும் என்று அந்த முஸ்லீம் அறுக்காமல் அந்த கரியை ஹலாலாக்க முடியுமா அதை காபத்துலால கொண்டு வச்சு ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் முறை பிஸ்மிலா அல்லாஹ் அக்பர் ஓதி ஊதினாலும் ஜம்சம் தண்ணீரால கழுவினாலும் ஜம்சம் தண்ணீரால சுத்தம் பண்ணாலும் ஜம்சம் தண்ணீரால அதை சமையல் செஞ்சாலும் அந்த கறி ஹலாலாகாது ஏன் அல்லாவுடைய ஒரு உத்தரவு மீறப்பட்டதினால் ஒரே ஒரு கட்டளை மீறப்பட்டதினால் ஆகவே அருமைக்குரியவர்களே ஒரு முஸ்லீம் அறுக்க வேண்டும் பிஸ்மிலா சொல்லி அறுக்க வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கின்றோம் என்னடா பெருமானா சல்லாஹு அலையம் சொன்னார்கள் ஒரு மூமியினுடைய வயிற்றிலே ஒரு முறை ஹராமான உணவு இறங்கிவிட்டால் ஒரு மூமியினுடைய வயிற்றிலே ஒரு முறை ஹராமான உறவு உணவு இறங்கிவிட்டால் அவனுடைய துவாக்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது நபிசல்லா சொன்னார்கள் ஒரு பிரயாணி வெளியூர் பிரயாணி அவனுடைய தலை பரட்டை குளத்தில் இருக்கிறது ஆடைகள் அழுக்கடைந்த நிலையில் இருக்கின்றன அவன் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து இருந்திருக்கின்றான் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கின்றது அப்படிப்பட்டவர் அல்லாவிடத்தில் துவா செய்கின்றார் ரப்பி ரப்பி என்று கதறுகின்றார் நபிசுல்லா சொன்னாங்க பிரயாணத்திலே பிரயாணிக்கு இருக்கக்கூடிய துவா கபுலாகும் அதுவும் நீண்ட தூர பிரயாணி தலை பரட்டி தலையா இருக்கிறாரு அழுக்கடைஞ்ச ஆடைகளோடு அல்லாட்டா ரப்பி ரப்பி என்று கதறுகிறார் சாதாரண மனிதர்கள் நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு இறக்கம் ஏற்படுது அவர் மீது ரப்புல் ஆலமினுக்கு இறக்கம் ஏற்படாமல் இருக்குமா ரப்பி ரப்பி என்று கதறுகின்றார் ஆனால் ஹராம் ஹராம் அவர் அடிந்திருக்கும் ஆடை ஹராமான காசில் வாங்கப்பட்டது அவர் உண்ணக்கூடிய உணவு ஹராமான உணவை உண்டிருக்கிறார் யுஸ்தஜாப் இந்நிலையில் அவருடைய துவா எப்படி கபுலாகும் நரிசிலாஸ் கேட்குறாங்க இந்நிலையில் அவருடைய துவா எப்படி கபுலாகும் ஒரு மூமினுக்கு ஒரு கவல உணவு ஹராமான உணவு அவன் வயிற்றுக்குள் இறங்கிவிட்டால் அவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இருக்கும் பொழுது அருமை சகோதரர்களே இன்று முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆடையோ மாட்டையோ கோழியையோ அறுக்கும் பொழுது அந்த உணவுகளை நாம் சாப்பிடுவது நம்முடைய ஈமானுக்கும் தக்குவாவுக்கும் பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த சூழ்ச்சினா யார் செஞ்ச சூழ்ச்சி இது எத்தனையோ விதங்களிலே யூத நஸ்ரானிகள் முஸ்லிம்களுடைய ஈமானை கெடுப்பதற்காக முஸ்லிம்களை தக்குவாவை கெடுப்பதற்காக முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக என்னென்னவோ சூழ் செய்தார்கள் என்னென்னவோ முயற்சி செய்தார்கள் என்னென்னவோ பிரச்சாரம் செய்தார்கள் அத்தனையும் தோல்வி கண்டவர்கள் கடைசியாக முஸ்லிம்கள் கையில் வைத்தது தலையில் கை வைத்தது அவங்களுடைய ஈமானின் தலையில் கை வைத்தது எப்படி என்றால் கேஎஃப்சி மூலமாக மெக்டொனால் மூலமாக பிஸ்ஸா ஹட் மூலமாக யூத நசராணிகள் அந்த ருசியை முஸ்லிம்களுக்கு கொடுத்து முஸ்லிம்களை சாப்பிட வைத்து ஹராமான முறையில் அறுக்கப்பட்ட அந்த உணவை முஸ்லிம்கள் வயிற்றுக்குள் செலுத்த வைக்கப்பட்டு அதற்கு பிறகு பீஸாவையோ அல்லது மெக்டொனால்டையோ அல்லது கேஎஃப்சியையோ அந்த ஹராமான கோழியை ஹராமான இறைச்சியை ஒரு முஸ்லீம் சாப்பிட்டு விட்டு தஹஜுதை சஜிதா செய்து அல்லாஹ் அல்லாஹ் என்று அலறினாலும் அல்லாஹ் அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது யூத நசராணி சக்தியில் விளங்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் கேஎஃப்சியிலே நமக்கு ஒரு சுய சுய ருசியை காட்டுகிறார்கள் மெக்டொனால்டில் ருசியை காட்டுகிறார்கள் பிஸ்ஸா ஹட்டில் ருசியை காட்டுகிறார்கள் அந்த பிஸ்ஸா ஹட்டில் மெக்டொனால்டு கேஎஃப்சியில் என்ன நடக்கிறது ஹராமான உணவு அல்லாவுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத உணவு முஸ்லீம் அல்லாத காஃபிர்களால் அறுக்கப்படக்கூடிய கோழி அந்த கோழி இறைச்சியை முஸ்லீம்கள் பார்த்து அந்த கடையில் சும்மா ஹலால்னு பேர் போட்ட உடனே அவனே ஹலால்னு பேர் போட்டிருக்கான் ஹசரத் வாங்கி சாப்பிட்டுடலாம் சகோதரர்களே ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ ஆவேசப்பட்டோ சொல்லலை சென்னையில் கேஎஃப்சி கடைகளிலே ஹலால் போர்டு போட்டப்பட்டிருக்கிறது பக்கத்திலேயே சில கடைகளில் ஒரு ஃபத்வா தொங்க விடப்பட்டிருக்கிறது இங்கே அறுக்கப்படும் கோழி ஹலாலான கோழி தான் என்று ஒரு ஃபத்வா தொங்க விடப்பட்டிருக்கிறது சென்னையில் முக்கியமாக ஸ்பென்சரில் ஈஏல உள்ள சில கடை நாம்பி பார்க்கறதுல நான் அந்த முசிபத்து பிடிச்ச மால்களுக்கு போகிறதும் கிடையாது போயிட்டு வந்த சில பேர் எங்கிட்ட சொன்னது இந்த மாதிரி தொங்குது அப்படின்னு சொல்லி அப்போ எங்கேருந்து ஃபத்வா கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு வாங்கண்டா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்தா அதில் கோயம்புத்தூர் மாவட்டம் மடத்துக்குளம் என்ற ஒரு கிராமத்தை சார்ந்த மொஹல்லாவிலிருந்து பள்ளிவாசலிலிருந்து இது இங்கே அறுக்கப்படும் அனைத்து கோழிகளும் ஹலால் தான் என்று ஏதோ ஒரு கிராமம் மடத்துக்குளம்ங்கிற பேர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது பட் நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கே நான் போயிருக்கிறேன் கோயம்புத்தூர் பக்கத்தில் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் என்ன ஃபத்வா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மடத்துக்குளம் ஊரிலிருந்து அந்த பள்ளி நிர்வாகிகளும் முத்தவழிகளும் சேர்ந்து ஃபத்வா கொடுத்துருக்காங்க சுகுணா சிக்கன் என்று தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு சிக்கன் கம்பெனிக்கு இங்கே தான் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது இங்கே இஸ்லாமிய முறைப்படி ஹலாலான முறையில் தான் அறுக்கப்படுகிறது என்று ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் அந்த சுகுணா சிக்கன் என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் தான் கேஎஃப்சிக்கும் மெக்டொனால்டுக்கும் நாங்கள் சப்ளை செய்கிறோம் என்று அவர்கள் தங்களுடைய சுகுணா சிக்கனுடைய அவருடைய அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் தான் கேஎஃப்சிக்கு மெக்டோனால் சப்ளை பண்ணுறோம் என்று சரி சுகுணா சிக்கன் சொல்கிறார்கள் நாங்கள் தான் சப்ளை பண்ண கேஎஃப்சி சொல்கிறார்கள் சுகுணா சிக்கன் தான் எங்களுக்கு தர்றாங்க ஆக சுகுணா சிக்கனை போய் கேளுங்க சுகுணா சிக்கனை போய் கேட்டால் நாங்கள் மடத்துக்குளத்தில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் மடத்துக்குளம் ஜமாத்தில் லெட்டர் கொடுத்துருக்கோம் அவங்கள போய் கேளுங்க உடனே மடத்துக்குளம் செக்ரட்டரியோடு தொடர்பு கொண்டு எதனா சும்மா காமாசமாக பார்த்துட்டுலாம் அவங்கள்ட்ட சொல்கிறது கிடையாது மடத்துக்குளம் செக்ரட்டரியோட தொடர்பு கொண்டு ரெண்டு மூணு பேரை பிடிச்சி அந்த நம்பரை வாங்கி செக்ரட்டரி ஜவாஹிர் பாய் என்பவர்களோடு ஜனாப் ஜவாஹிர் அவர்களோட தொடர்பு கொண்டு பேசிய உரையாடல் எனக்கும் அவருக்கு நடந்த உரையாடல் மக்கா மஜி டாட் காம் வெப்சைட்டில் போடப்பட்டிருக்குது போய் பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சு அந்த சுகுணா சிக்கன் அந்த பள்ளிவாசலுக்கு மடத்துக்குளம் பள்ளிவாசலுக்கு பெயரோடு ஊரோடு அட்ரஸோடு செக்ரட்டரியோட பெயரோடு சொல்கின்றேன் அந்த மடத்துக்குளம் பள்ளிவாசலுக்கு அந்த சுகுணா சிக்கன் மாசம் மாசம் ஒரு டொனேஷன் கொடுக்குறான் ரமதான்ல கஞ்சிக்கு காசு கொடுக்குறான் இதை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு ஃபத்துவா கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அங்கே அறுக்கிறது பூரா ஹலால் தான் நான் அந்த செக்ரட்டரியை கேட்குறேன் எனக்கு நடந்த உரையாடலை அப்படியே ரெக்கார்டு பண்ணி மக்கா மஜி டாட் வெப்சைட்டில் போட்டிருக்கேன் போய் பாருங்க நான் அவர்கிட்ட கேட்குறேன் இது உங்களுடைய மடத்துக்குளம் பிரச்சனையோ அல்லது உங்களுடைய பொள்ளாச்சி உடுமலைப்பட்ட பிரச்சனையோ அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சுகுணாட்சிக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க சுகுணாட்சிகள் ஃபத்ரா கொடுத்துருக்கீங்க அந்த ஃபத்வாவை தான் எல்லா கேஎஃப்சி காலையும் போட்டிருக்கிறாங்களே அப்படிங்கும் பொழுது நீங்கள் முறையாக பார்த்து ஃபத்வா கொடுத்தீங்களா நாங்கள் பார்த்தா ஃபத்வா கொடுத்தோம் சரி எத்தனை பேர் அங்கே முஸ்லீம்கள் வேலை செய்கிறாங்க ரெண்டு பேர் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம ஊர் பசங்க தான் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க எத்தனாயிரம் கோழி அறுக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் கோழி அறுக்கிறாங்க எங்க முப்பதாயிரம் கோழியை ரெண்டு பேர் சேர்ந்து எப்படிங்க அறுக்க முடியும் ஒரு நாளைக்கு பதில் இல்லை ஆமாம் வாஸ்தவம் தான் அப்புறம் இல்லை நாலு பேர் இருக்கிறாங்க சரி நாலு பேராக இருக்கட்டுங்க முப்பதாயிரம் கோழியை ஒரு நாளைக்கு நாலு பேர் எப்படி அறுக்க முடியும் இல்லை ஒன்றுமே இல்லாததுக்கு நாலு பேராக தான் இருக்கிறாங்கல்ல அவர் பதில் முழுக்க முழுக்க காஃபிரா இருப்பதற்கு பதிலாக ஒரு நாலு பேரா முஸ்லீம் இருக்கிறாங்களே சரிங்க முஸ்லீமா இருக்கக்கூடியது மட்டும்தான் சுகுணா சிக்கன் கேஎஃப்சிக்கு சப்ளை பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இது ஏதோ உங்க முகல்லா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை அவன் தர ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு ஆசைப்பட்டு நோம்பு கொஞ்சம் காசு தராங்கிறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த முஸ்லீம்களை தமிழ்நாட்டு முஸ்லீம்களுடைய உணவை ஹராமாக்கக்கூடிய ஒரு பாதக காரியத்தை செஞ்சுட்டு இவ்வளவு கேர்லஸ் நீங்க பதில் சொல்றீங்களா என்று கேட்டால் இடத்துல பதில் இல்லை எதற்காக சொல்லி நல்ல சகோதரர்களே இப்போ புரிஞ்சுக்கங்க கேஎஃப்சியில் போடக்கூடிய அந்த ஃபத்துவா ஒரு ஃபோர்ஜரியான ஃபத்துவா உண்மையான ஃபத்துவா இல்லை ஏதோ ஒரு மடத்துக்குள்ள கிராமத்தில் அவன் தர பல ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நோம்பு கஞ்சி காசு தராங்கிறதுக்காக வேண்டி இவர்கள் பள்ளிவாசல் செகண்டரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு இங்கே அறுக்கப்படுறது ஹலால் தான் சொன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்களா கணக்கு எடுத்தீங்களா ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் கோழி அறுக்கிறாங்க அத்தனாயிரம் கோழி முஸ்லீம் தான் இருக்கிறாங்களா அத்தனாயிரம் கோழி அறுக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்கள் வேலை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களா இந்த எந்த கேள்விக்கும் அவங்ககிட்ட விட கிடையாது ஏதோ எங்கள்கிட்ட கேட்டாங்க எழுதி கொடுத்து ஏதோ எங்களுக்கு ஏதோ டொனேஷன் கொடுத்துட்டு சொல்லி யோசிச்சு பாருங்க இது முஸ்லீம்களுடைய தக்குவாவோட சம்மந்தப்பட்ட விஷயமாச்சு நம்ம இந்த ஹராமான கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நம்முடைய துவாக்கள் கபுலாகுமா எந்த அளவுக்கு என்றால் இந்த கேஎஃப்சி நிறுவனமோ மெக்டொனால்டு நிறுவனமோ பிஸா நிறுவனமோ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணதற்கு தயாராக இல்லை நாங்கள் ஒரு முஸ்லீமை வைத்து தான் அறிக்கிறோம் நாங்கள் ஹலாலாகத்தான் அறிக்கிறோம் என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணதற்கு தயாராக இல்லை கேஎஃப்சியை தொடர்பு கொண்டு ஹலால் போர்டு போட்டு வச்சிருக்கீங்க இது என்ன ஹலால் கேட்டா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது சார் எங்கள் மேனேஜர் போட சொன்னார் போட்டோம் இங்கே சாப்பிட ஒரு முஸ்லீம்களே அதை பத்தி கேட்கறதுல நீங்கள் அதை கேட்குறீங்க அவங்க இடத்துல பதில் புர்கா போட்டு தொப்பி போட்டு ஹாஜியார் சாப்பிட்டு போறாரு அவங்களே பத்தி கவலைப்படுறதில்ல கேட்கறதில்ல நீங்க யார் வந்து கேட்குறீங்க இதை அருமை சகோதரர் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா இந்த கேஎஃப்சி சிக்கன் ஏதோ ருசியாக இருக்குதுங்கிறதுக்காண்டி இந்த நாக்கை விட்டு இறங்கி விட்டால் நரகலாக ஆகிவிடக்கூடிய பொருள் அது ரெண்டு இன்ச்சு நாக்கை விட்டு இறங்கி விட்டால் நசுத்தமாகக்கூடிய ஆகக்கூடிய பொருள் நீங்க சாப்பிட்டு விட ரெண்டு இன்ச்சு சாப்பிட்டு இறங்குறதுக்கு அப்புறம் அதை வாந்தி எடுத்து திருப்ப கொடுத்தா எவனும் வாங்க மாட்டோம் நாய் கூட சாப்பிடாது அந்த உணவை வாந்தி எடுத்த உணவை அப்படிப்பட்ட இந்த நாக்கின் ருசிக்காக அல்லாவுடைய சட்டத்தை மீறி காஃபிர்களால் அறுக்கப்படக்கூடிய காஃபிர்களால் அறுக்கப்படக்கூடிய அந்த கேஎஃப்சி சிக்கனையோ அல்ல மெக்டோனாலையோ அல்ல பிஸா ஹட்டையோ ஒரு முஸ்லீம்கள் சாப்பிடுவது எந்த விதத்தில் நியாயம் இது பிறகு நம்ம எப்படி அல்லா அல்லா ஐயா அல்லாட கையேந்தி துவா கேட்டோம்னா எப்படி துவா கபுலாகும் எப்படி அல்லா நம்ம துவாவை ஏற்றுக்கொள்வான் ஆக அன்புக்குரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் அல் ஹலாலு பையன் ஒல் ஹராமு பையன் ஹலாலையும் அல்லாஹ் தெளிவாக்கி விட்டான் ஹராமையும் அல்லாஹ் தெளிவாக்கி விட்டான் இது இதெல்லாம் ஹலால் இது இதெல்லாம் ஹராம் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் நமக்கு இப்போ பைனகுமா முஸ்தபிஹாத் இரண்டுக்கும் இடையில சில விஷயங்கள் இருக்கின்றன சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் இரண்டிற்கும் இடையே இருக்கின்றன சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் பெருமானா சல்லல்லா சொன்னாங்க மன்றா ஹவுலல் ஹிமா ஒரு நீண்ட அதி சுருக்கமாக சொல்கிறேன் யார் அந்த சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள்ட்டு விலகிக் கொள்கிறாரோ அதுதான் தக்குவாவோடு சம்பந்தப்பட்டது ஏன் கேஎஃப்சி சாப்பிட்டாட்ட செத்து போயிடுவோமா ரமலான்ல கேஎஃப்சி வச்சு இஃப்தார் செய்யாட்டா இஃப்தாரே கூடாதா நோமே கூடாதா ஏன் அதை தவிர்க்க முடியாதா நம்மால் அன்புக்குரியவர்களே எதற்காக சொல்கின்றால் யூத நசராணிகளுடைய கம்பெனிகள் சொல்ல போனால் அவர்களுடைய அறுபது எழுபது சதவீத வியாபாரம் முஸ்லீம்களுடைய வியாபாரம் கேஎஃப்சியாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றது முஸ்லீம்கள் உலகத்திலேயே காலையில் நாஸ்டாக்கே கறி சாப்பிடக்கூடிய ஒரே சமுதாயம் நம்முடைய சமுதாயம் தான் இந்த உணர்வை எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே முஸ்லீம்கள் தான் அதிகமான கஸ்டமர்கள் என்று தெரிந்து கொண்டோம் அந்த முஸ்லீம்களை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு போலித்தனமான ஏற்பாட்டை கூட செய்வதற்கு தயாராக இல்லை அவர்கள் போலித்தனமான ஏற்பாடு என்ன ஒரு பொய்யான வாக்குறுதி நாங்கள் ஹலாலத்தான் அறுக்கின்றோம் இது நூறு சதவீதம் கேரண்டி என்று சொல்வதற்கு தயாராக இல்லை ஏன் அப்படி கேரண்டி கொடுத்தா நாளைக்கு கஸ்டமர் பிரச்சனை கன்சியூமர் பிரச்சனை கோர்ட்டு கேஸு எங்கே ஹலாலாக இருக்கிற யாராக இருக்கிறேன்னு காட்டணும் அடையாளம் காட்டணும் ஆதாரம் காட்டணும் எதுக்கு இந்த வம்பு சும்மா ஹலால்னு போர்டு போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர்டே போதும் அவங்களை ஏமாத்துறதுக்கு முஸ்லீம்களை ஏமாற்றுவதற்கு இந்த ஹலாலுங்கிற போர்டே போதுமானது என்று யூத நஸ்ரானி கம்பெனிகள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் அன்பு சகோதரர் ஒரு சம்பவத்தை சொன்னால் ஈஸியாக புரியும் உங்களுக்கு அரபு நாடுகளில் இந்த ஹலால் முத்திரை இருந்தால்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் இல்லை என்றால் சாப்பிட மாட்டார்கள் என்ற இந்த இங்கிதத்தை புரிந்து கொண்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய எல்லா கறிகளிலும் அது முஸ்லீமா காஃபர யார் எடுத்தாலும் சரி அதுலேருந்து ஒரு ஹலால் முத்திரை குத்தி அனுப்பிடுவாங்க நம்ம ஆளுங்களை ஏமாத்து தான் ஹலால் முத்திரை போதுமே அசுரத் அரபிலே ஹலால்னு போட்டிருக்குது நீங்கள் என்ன படிச்சு பாருங்க அரபி தெரியுமில்ல படிச்சு பாருங்க அரபிலே போட்டுருது ஹலால்னு இங்கிலீஷில் கூட இல்லை அரபியில் போட்டுருந்தாலும் அரபியில் கண்ணில் ஒத்திக்கிற ஆலாச்சனமே அரபியில் ஹலால் போட்டுருக்குது இந்த அரபிலே ஹலால் முத்திரை மோகம் மேய்ச்சி கடைசியில் என்ன ஆகி போச்சுண்டா துபாயிலே ஒரு mineral water factory mineral water company அவன் தண்ணி போடுறான் தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டிலே ஹலால் தண்ணி பாட்டில் முஸ்லீமாக இருக்கிறான் தண்ணி பாட்டில் ஹலால் துபாயில் நான் பார்த்தேன் நேரில் பார்த்தேன் ஏன்னா அவனுக்கு தேவை ஹலால் முத்திரை முஸ்லீம்களை ஏமாற்றுவதற்கு இந்த முத்திரை மட்டும் போதுமானது தண்ணியா இருந்தானா வேற வெந்தா வெண்ணியா இருந்தானா வெந்தயமா இருந்தா எதா இருந்தானா அவனுக்கு தேவை ஹலால் முத்திரை போட்டு அனுப்பு தண்ணி பாட்டிலும் ஹலால் முத்திரை ஆகவே அருமை சகோதரர்களே நமக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்றால் இது ஏதோ காமாசமா சம்பந்தப்பட்டது அல்ல துப்பி போடலாமா போடக்கூடாத வேற ஆட்டலாமா ஆட்டக்கூடாது சம்பந்தப்பட்டது அல்ல ஈமானோடு சம்பந்தப்பட்டது தக்குவாவோடு சம்பந்தப்பட்டது இறையச்சத்தோடு சம்பந்தப்பட்டது அல்லாவுடைய உத்தரவோடு சம்பந்தப்பட்டது நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகுமா நிராகரிக்கப்படுமா என்ற பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டது ஆகவே முழுக்க முழுக்க KFC Pizza Hut McDonald McDonald Pizza ஹட்டை பொறுத்தவரையிலே அந்த மெக்டொனால்டில் நாம் நினைக்கிற அவங்க சிக்கன் தான் போடுறாங்க பீஃப் தான் போடுறாங்க அது ஹலாலாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுவதாக கூறப்படுவதாக சொல்லப்படுகிறது அதனால் சாப்பிடலாம் நமக்கு தேவை சாப்பாடு அதே மெக்டொனால்டில் பெப்ரோனி என்று தயாரிக்கின்றான் பெப்ரோனி பெப்ரோனி என்றால் மாட்டு இறைச்சியும் பன்றி இறைச்சியும் ஒன்றாக கலந்து செய்யப்பட்டது இதே மெக்டொனால்டில் பிஸ்ஸா ஹட்டில் பெப்ரோனி செய்யப்படுகிறது அது ஒரு பிஸா ஹட் பிஸா மாதிரி அது ஒரு உணவு பெப்ரோனி இந்த பெப்ரோனி என்றால் என்னவென்றால் மாட்டு இறைச்சியும் பன்றி இறைச்சியும் ஒன்றாக கலந்து செய்யப்படுவதுதான் பெப்ரோனி அந்த பெப்ரோனியை சமைக்கக்கூடிய அதே இடத்துல ஹலாலான கோழியை சமைத்தால் கூட சாப்பிடுவது தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் அதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரத்தை இதுக்கு பயன்படுத்துவோம் அதுக்கு பயன்படுத்துகிற கரண்டி இதுக்கு பயன்படுத்துவோம் அதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எடுக்கக்கூடிய நெம்புகோலை அல்ல எடுக்கக்கூடிய அந்த கருவியை இதுக்கு பயன்படுத்துவோம் அந்த பெப்ரோனியில் படக்கூடிய எந்த பொருளுமே இதில் பற்றாதுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலாலு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் முஸ்லீம் அறுத்தது இது சிக்கன் மட்டும்தான் அது வேற செக்ஷன் இது வேற செக்ஷன் நாங்கள் ரொம்ப பக்குவமாக செய்கிறோம் என்று சொல்லும் அளவுக்கு மெக்டொனால்டு ஊட உரிமையாளரோ மெக்டொனால்டில் வேலை செய்கிறவங்களோ தக்குவாதாரிகளோ அவுளியாக்களோ அல்ல அவனுக்கு தேவை வியாபாரம் அன்புக்குரியவர்களே மூமிங்களை பொறுத்தவர்களே இந்த கேஎஃப்சி என்ற ஹராமான சிக்கனையும் இல்லைங்க மலேசியாவில் கேஎஃப்சி சாப்பிடலாமா சவுதி அரேபியாவில் சாப்பிடலாமா அது மலேசியாவில் போய் கேட்டுங்க நான் பேசிக் கொண்டிருப்பது இந்திய கேஎஃப்சிஐ மலேசியாவில் அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்றால் அது நிறைய நிபந்தனை நிபந்தனைகளோடு கண்காணிப்போடு அனுமதி கொடுத்ததாக சொல்லியிருக்கார்கள் அங்கே ஹலாலாக இருக்கலாம் நாம் கேஎஃப்சி என்ற ஒரு கம்பெனி ஹராம் என்று சொல்லவில்லை அங்கே சமைக்கப்படக்கூடிய உணவு முஸ்லீம்களால் அறுக்கப்படவில்லை என்பதால் தான் ஹராம் அது இதே கேஎஃப்சி சவுதியில் போய் சாப்பிடுங்க ஹலால் மலேசியாவில் சாப்பிடுங்க ஹலால் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்குது வாட்ச் பண்ணுறது கவர்மெண்ட் ஆனால் இங்கே நமக்கு அப்படி அப்படி ஒரு அமைப்பு கிடையாது ஹலால் ஃபத்வா கொடுப்பதற்கு முறையான அமைப்பு இல்லை நம்மள்கிட்ட கொடுப்பதற்குரிய பொறுப்பில் உள்ளவர்கள் அதை பற்றி கவலை இல்லை அதனால் என்ன ஆகுதுடா அவனுக்கு தேவை முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்கு ஒரு ஹலால் போர்டு ஆக அன்புக்குரியவர்களே இந்த ஹலால் போர்டை நம்பி நாம் ஏமாந்து விடாமல் நாம் முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய உணவிலே கேஎஃப்சியோ மெக்டொனால்டையோ அல்லது பிஸ்ஸா ஹட் போன்ற ஹராமான உணவுகளை முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டும் முழுக்க முழுக்க ஒதுக்க வேண்டும் அதனுடைய ஒரு கவல உணவு ஒரு துண்டு கேஎஃப்சி ஒரு மூமினுடைய வயிற்றுக்குள் சென்றாலும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது நான் கேஎஃப்சி மெக்டொனால்டு பிஸா ஹட்டுன்னு சொன்னது ஏதோ இந்த கம்பெனிகள் மேலே அஜித் கோவம் போல தெரியுது அதனால் திரும்ப திரும்ப சொல்ல நினைக்காதீங்க இதை மாதிரி எத்தனை கம்பெனி இதான் பிரபலமான கம்பெனி அதனால் இந்த மூணு பேரை சொல்கிறேன் இந்த மாதிரி எத்தனை கம்பெனி இருக்குதோ எத்தனை பிஸ்ஸா இருக்குதோ எத்தனை கெண்டக்கி சிக்கன் இருக்குதோ எத்தனை புரோஸ்டட் சிக்கன் இருக்குதோ அத்தனை சிக்கன் கம்பெனி எதுவாக இருந்தாலும் நாம் அவை முஸ்லீம்களால் அறுக்கப்பட்டது என்று உறுதியாக அறுதியாக அவர்கள் நமக்கு சர்டிஃபிகேட் தராத வரை அந்த இறைச்சியை தீண்டுவது ஹராம் இதை மனதில் நிறுத்தி நாம் நம்முடைய உணவுகளை அமைத்துக் கொள்வோம் அதே மாதிரி பெப்சி மற்ற செவனப்பு பலாயி பத்தர் இந்த இது போன்ற சாஃப்ட் ட்ரிங்குகள் இதை அல்லா ரபுல் ஆலமின் தெளிவாக ஹராமாக்கித்தான் என்று சொல்ல முடியாது ஹராம் என்று சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக விலகிக் கொள்ளுங்கள் இவைகள் எல்லாம் மனிதனுடைய உடலுக்கு தீங்கு விளைவிப்பவை எந்த அளவுக்கு என்றால் கக்கூஸ் கலவுற ஆசிட்டும் ஒன்றுதான் பெப்சியில் ஊற்றுக்கப்பட்டிய அந்த கெமிக்கலும் ஒன்றுதான் என்று சொல்லப்படுகிறது எழுதப்படுகிறது பத்திரிகை எழுதுகின்றார்கள் ஆகவே அவற்றையும் தவிர்த்து கொள்வது ஒரு மூமினுக்கு அழகு அல்லா ரபுல் ஆலமி நமக்கு முழுக்க முழுக்க ஹலாலான ஹலாலான உணவுகளை மட்டும் உண்ணுவோம் எது சந்தேகத்திற்குரியதாக ஆக்கிவிட்டதோ பெருமானா சல்லல்லா சொன்னதை போன்று எது சந்தேகத்திற்குரியதோ அதை விட்டு விலகுதான் தக்குவா அப்படிப்பட்ட அனைத்து சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை விட்டும் பிஸ்ஸா ஹாட் அல்லது மெக்டொனால்டு அல்லது கேஎஃப்சி போன்ற முழுக்க முழுக்க தெளிவான ஹராமான உணவுகளை விட்டும் அல்லா ரபுல் ஆலமி நம்மையும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்தருள்வானாக வாகர் தவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்து